ராஜாவுடைய பெண் சொன்னா கட்டாயம் காட்டாகணும் சட்டப்படி துக்கத்தோட கூட ஒரு புருஷனம் அணக்கிறதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தவா பார்க்கணுமா நினைச்சுன்னு அங்கேருந்து வந்தார் ஏழாவது மந்திரமே இந்த மயந்திய பார்த்தான்னாரு வியாசர் எப்படி பார்த்தான் நாள் காஷாய வசனா ஜட்டிலாமலபங்கினி சதக்காஷாய வசனா ஜட்டிலா பல வருஷங்களுக்கு முன்னாடி பாழும் மண்டபத்துல இவன் கத்திரிக்கிட்டு போன துணி இடுப்புல அழுக்கடைஞ்சு இருக்கான் அந்த பாதி துணி தலையெல்லாம் ஜடையாம் உடம்பெல்லாம் வெளுத்து கிருஷமா இருக்கான் அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி இருக்கான் அப்படி தமயந்தியை பார்த்தானா வேறு பூஷணம் அணக்க அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாள் நினைச்ச தமயந்திய இப்படி நலம் கண்டான் கண்டவுடனே கதறினாள் என்ன சொன்னாள் பூர்வம் திருஷ்டஸ்வயா கஷ்டித் பிரம்மஜோனாமபாஹுகா சுத்தாமுத்ருஜ்ய விபின கதாய புருஷத்ரியம் அனா காம் அபகாய துகோ கச்சதி தலையில கட்டையும் விடுப்புல அழுக்கடைஞ்ச பாதி துணியுமாக இருந்த தமயந்தியை கண்டதும் அவள் கதறினாளாக ஹே பாகுகா இந்த ஸ்லோகன் என்றும் சத்தியசந்தன் என்றும் எந்த பிரபுவ மகான்கள் சொல்லுவாளோ எந்த பிரபு என்ன கைவிட்டு போனாளோ அவளை எங்கேயாவது முன்பு நீங்கள் கண்டேளா அன்பு கொண்ட மனைவியை கை விடுவதுண்டா பாதி துணிய கத்திரிச்சிண்டு பசியினாலே சமத்தை அடைஞ்சு பிரஜ தவறின என்னை கைவிடலாமா அதையும் தவிர்த்து பால்யம் முதல் பாலையிட்டது முதல் கடுஞ்சொல் சொல்லாம என்னை கைவிட்டாளே கிமுதமயா பால்யா அபராதம் மகீபதே நான் என்ன அபராதம் பண்ணினேன் கிமுதத்திய மயா பால்யாது நான் ஷெருபண்ணா இருக்கும் பொழுது மாலையிட்டது முதல் நான் ஒரு அபராதம் பண்ணதில்லையே அது மட்டும் அல்லையே சாட்சாத் தேவான் அபாகாயா தேவர்கள் வாண்டாம்னு கழுத்துல மாலையிட்டேனே என்ன கை விட்டுட்டாளேன்னு அழுதாளாம் கிமுதத்திய மயா பால்யா अपराधम महीपत विपिने என்னை ரெண்டு குழந்தைகளோட இப்படி கைவிட்டாலே எங்கேயாவது ஒன்று கண்டேனா பூவம் திருஷ்டத்வயா கஷ்டிது பிரம்மஜோ நாம பாவசா பிரம்மஜன் என்றும் இந்த ஸ்லோகன் என்றும் எந்த பிரபு சொல்லுவாளோ எந்த பிரபு தூக்கத்துல கூட போய் சொன்னது இல்லையோ அந்த பிரபு என்ன கைவிடலேன்னு கை விட்டுட்டாளே கண்டேளா கண்டேளான்னு அந்த பாபி நான் தான் சொன்னான் பாகுகன் என்ன நாகா இப்படி மாறி கிடக்கலேன்னா எல்லாம் கலியும் வேழர் நாட்டு செனியும் பண்ணின காரியம்னு சொல்லி திவ்யம் அசோயுகம் சதா ஆர்கோட்டகன் கொடுத்த திவ்யமான பீதாம்பரத்தை எடுத்து இழுப்புல கட்டினா உடனே சரீரம் ரத்ன கிரீடம் மகர குந்தலம் திருந்த மாறுகை யுத்தமான முழுதண்டம் திவ்ய சரணம் மந்தஹாசம் மங்கள கட்டாட்சம் பவித்திர ஜனம் பார்த்தாள் சரணத்துல வந்து விழுந்தாள் பெண்கள் வந்து காலில் விழுந்து கதறித்தது ராஜா சொல்லி அனுப்பிச்சாள் ராத்திரி எட்டு மணி மாதிரி நலம் வந்து தான் மகாராஜா இவள் சாப்பிட்டு எத்தனையோ வருஷமாச்சும் அவனும் அப்படித்தான் தந்திருப்பான் ரெண்டு கை ஸ்நானம் பண்ணி திவ்ய போஜனம் பண்ண சொல்லி சேனத்துல சுபசேனம் பண்ணிட்டு காலம்பரம் ஸ்நானம் பண்ணிட்டு என்ன வந்து பார்க்கலாம்னு சொல்லி இருந்தாள் அந்த கிழவனுடைய தனது பாருங்க அசடா இருந்தா இப்பவே வர சொல்லுவோம் சாப்பிடாதவன நீ சாப்பிட்டு ஒம்பளக்கிறதுக்கு சாப்பிடாமனை கூப்பிட்டு சாக்க கூப்பிடலாமா அவன் இவன் சாப்பிட்டு உட்காண்டிருப்பான் சாப்பிடாமனை கூப்பிட்டு ஒம்பளப்பான் அவன் வயது நின்று பேசுவான் ஏதோ பாவிட்ட மாட்டின்னு அப்படி அப்படி கூப்பிடலாமோ அது மாதிரி அழகா என்ன அழகு வாருங்க சம்ம சூட்சம் ஸ்நானம் பண்ணி போஜனம் பண்ண சொல்லி சுகமா நித்திர பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுவோம்ட்டால் அதே மாதிரி ஸ்நானம் பண்ணி திவ்ய போஜனம் பண்ணி நல்ல சரித்திரங்கள்லாம் அனுபவித்து சொல்லி சந்தோஷப்பட்டு சுகமா நித்திர பண்ணிவிட்டு மருதனம் காலையில ஸ்நானம் பண்ணிவிட்டு தம்பதிகளா குழந்தைகளோட பீம மகாராஜாவை போய் நமஸ்காரம் பண்ணானா நலன் உத்திரவ பிரத்யபத்தியதான்னா வியாசன் நம் வயசுல பிறந்த பிள்ளையா கட்டி அணைச்சி என் அப்பா க்ஷேமம் வந்ததே சத்தியத்துக்காக இத்தனை பாடுபட்டியா திருத்துக்காகன்னு சொல்லி உடனே ரித்துபர்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு விதர் அரணானே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்ம மாத்திரம் மூணு வருஷமா சமயம் பண்ணி எச்சக்கல எடுத்தது அழந்து தெரிஞ்சு போச்சு அவனுக்கு தூக்காரி போடுறது இல்ல தூக்காரி போடுறதுன்னா மனம் ஒரு மனத்துக்குன்னா வந்திருக்கான் அவன் ஆம்பளை இவன் கல்யாணம் பண்ணிக்க அது போல அவனுக்கு குறுக்குறது அவன் எழுந்து வந்தான் அட்டாங்கவா நமஸ்காரம் பண்ணிவிட்டான் நல்ல வெற்றிகாரணம் அவன் என்னன்னா எங்க ஆத்துல அஜ்ஞாத வாசம் பண்ணிருக்கேன் வருஷமா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிக்கணும்னா நீங்க ஒன்றும் தப்பு பண்ணல பண்ணிருந்தாலும் மன்னிக்கிறேன் பண்ணலன்னு சொல்லிட்டு பண்ணிருந்தாலும் சொன்னா என்ன தெரியுமோ மறுமணத்துக்கு நீ வரலாமோ கழுத்த காட்ட நீ தப்போ இல்லையா அதையும் மன்னிச்சேன்னு சொன்ன பண்ணிருந்தாலும் மன்னிக்கிறேன் உடனே அவனுக்கு அஸ்வவித்தை உபதேசம் பண்ணினா அவனுக்கு சாரதி இல்லை இந்த வார்த்தையும் இவன் சாரதினா அவன் இன்னமே நான் அவனுக்கு போக மாட்டேங்கிறான் அப்புறம் உடனே வேறு தேரோக்கி அழிச்சு அவனை ஊருக்கு அடிச்சுட்டு பண்ணனே சில மாதங்கள் இருந்துட்டும் உடனே நானா தன் தம்பி புஷ்கரணத்துல போனான் இந்த மந்திரத்தை ஜபிச்சான் இந்த அக்ஷவிதையே ஆட்டத்துக்கு உட்கார்ந்தனா சூதாட்டத்துக்கு ஆட்டத்திலேயே போன ராஜ்யம் முழுக்க தெரிஞ்சு வந்துருக்கு உடனே புஷ்கரனை கூப்பிட்டான் நாளாம் இது நீ பண்ணல தப்பு உள்ள பூந்து வேடம் நாட்டி செடி கல்வி பண்ண தப்பு அதனால பொறுத்துன்னே சொல்ல அவனும் தமையனை தெய்வமா நினைச்சு நமஸ்காரம் பண்ணி அவனுக்குள்ள பாகத்தை வாங்கிட்டு அவன் தன் தேசத்துக்கு போக நலம் தன் தேசத்துக்கு ரமீந்தியோட இந்திரசேனோட இந்திரசேனையோட போய் பரம சூட்சமா ராஜ்ய பரிபாலனம் பண்றாங்கிற சரித்திரத்தை சொல்லி அப்ப சொல்றாள் புனர்பாத்திருசிதா யுத்தம் தோத்துட்ட நீ பிராதாக்களோட திரௌபதியோட ராஜ்யத்தை அடைய போற க்ஷேமம் வரப்போகுது இந்த மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்றேன் இந்த அக்ஷவித்தைய மறுபடியும் சூதாட்டத்தை கூப்பிடுவேன்னு பயப்படுற இந்த மந்திரத்தை ஜபிச்சு உட்கார்ந்துட்டா சகுனிக்கு இன்னமே ஜெயமில்லையே உனக்கு தான் ஜெயம் அக்ஷவித்தையும் உபதேசம் பண்ணிவிட்டு நாட்டிச்சனியோ கலிபாபியோ அஷ்டமச்சனியோ நீங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னு சொன்னாலாம் கார்கோ രാജർഷേ കീർത്തനം കലിനാശനം കാക്കോടകസ്യ നാഗസ്യ പ്രഭയന്ത്യാനളസ്യ ഋതുപർണസ്യ രാജർഷേ കീർത്തനം കലിനാശനം கார்கோட்டகங்கிற நாகராஜாம் உபயத்தி நலம் ருதுபர்ணன் இவா பேரை சொன்னா கதிதோஷம் விலகுமா வேட நாட்டு சனி விலகுமா அஷ்டம சனி யோகம் போகுமா ஆபீசரிப்போம் சொல்லி இந்த அலட்சரிப்பத்தை யாரு சொல்ல முடியும் அப்படின்னாலோ யாரு காட்டாலோ யாரு சொல்றாலோ அவளுக்கெல்லாம் அலட்சுமி தான் நாலட்சுமி தான் வரிஷ்யத்தின்னா குடும்பத்துல தாரித்திரியமே வராதுன்னு நாலட்சுமி தான் வரிஷ்யத்தி கேட்டா போடும் சொல்ல முடியும் அப்படின்னா போடும் இதை சொன்னா போடும் அந்த குடும்பத்துல ஏழ்மையே வராது கட்டமே வராது ராஜ்ய லாபங்கள்லாம் கிடைக்கும் வியாசம் பதில் சொல்லி இது பரசுன்னு சொன்னால் சிவன் சொன்னார் வியாசன் சொன்னார் அப்படி பக்தாளுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சி ஆயுராரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சையோ அனுகங்கிகானி சகல பாக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் சுப்பையா அவர்களுக்கும் அவளுடைய வகையில என்ன நடந்திருக்கு அவளுக்கு வந்திருக்க பக்தாள் எல்லாருக்கும் நம்ம எல்லோருக்கும் சாட்சாத் ஸ்ரீ புதியான சகல மங்களையும் கொடுக்கும்படியா பிரார்த்திக்கிறேன் இந்த பலங்கள் எல்லாம் கிடைக்கும்படியா பகவான் வந்து நாளைக்கு நாலரை மணிக்கு உருவாச பிச்சு இந்த ரேஷன் ரேஷன் இதெல்லாம் தொலைஞ்சு இதெல்லாம் கேட்டா அவங்களோட புண்ணிய சரித்திரம் அவசியம் அதெல்லாம் சிரவணம் பண்ணணும் ந்தினந்தினந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविन्दगिरोदिनि भगवती शिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय जय महिषासुरमर्दिनि रम्यकपत्तिनि शैलसुते இது ரொம்ப நாழி ஆயிடுதா நான் நாளையில இருந்து கொஞ்சம் சுருக்கமாவே சொல்றேன் பார்வதி वेदान्तस्मरणम् बहुभृताम् दारिद्र्यमुद्राद्विषे संसाराक्षतमानुषे पुररिपोः வாமாங்கசீமாயுஷே கம்பாதீனமுதேயுஷே கவயதாம் ஜிஹ்வாகுடீஞ்சக்முஷே விஸ்வப்பிராணபுஷே நமோஸ்து சபதம் தஸ்மை பரம் ஜோதிஷே சந்திராபீடாம் சதுரவதனாம் சஞ்சலாபாங்கலீலாம் குந்தஸ்மேராம் குலபரணதாம் कुलभरणताम् कुन्तलोद्भूतभृङ्गाम् माराराजर्मदनशिशिरम् मांसलम् दीपयन्तीम् कामाक्षीम् ताम् कविकुलगिराम् कल्पवल्लीमुपासे चन्द्रसमानकान्तिवदना नाकाधिराजस्तुता मुहूर्तानामपि कुर्वती सुरधुनीनीकाशमाग्निभवम् श्रीकाञ्चीनगरी विहारसिका शोभावहन्त्री तथा एका पुण्यपरम्परा पशुपते राकारिणी राजते श्रियम् विद्याम् दद्याज्जननिनमगाम् दीप्तिममिकाम् सुपुत्रम् रादत्ते तव झटिति कामाक्षिदरुहा त्रिलोक्यामादित्यम् त्रिपुरपरिपन्थि प्रणयिनि प्रणामः त्वत्पादे शमिकदुरिते किन्न कुरुते बाणेन पुष्पधनुषः परिकल्प्यमानत्राणेन भक्तमनसाम् करुणाकरेण कोणेन कोमलदृशम् तव कामकोटि शोणेन शोषय शिवे मम शोकसिन्धुम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தோஜயமுதீரயேதி எம் பிரம்மா வருணே குலருத்ரமருதான்வந்தி வீரைஸ்தவை வேதைஸ்தாங்க பரக்ரமோபர்ஷவை காயம் தியம் சாமதாக ஞானாவத்திகதே நமனசா निर्गान्तम् न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महगे नमः कृष्णाय मेघसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य ब्रह्मान् वक्ष्यामि शाश्वतानि योगोशतम् कनकसिंहपुरम् ददाति विप्राय वेदविदुषे च बहुश्रुराय भारतकथाम् श्रुयाच्च नित्यम् तुल्यम् फलम् भवति तस्य च तस्य ैव अप्रश्यामः गजराबद्धकलापः राम् शुद्धम् श्रीकृष्णमृगत्वपरिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराचर्यः पर्वस्वरूपम् विवृणोतु अचतुर्वदनो ब्रह्मा राहुरवरोहणिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः धर्मो यद्धतिष्ठिरकीर्तनेन पापम् प्रणश्यति बोधनकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतौ कथयताम् न भवन्ति रोगाः वैपायनोष्टगुणनिःसृतमप्रमेयम् புண்ணியம் பவித்திரமதமாபகரம் சிவஞ்சாரதம் சமதிகச்சதிமாச்சமானந்தஸ்புஷ்கரஜலை அபிஷேகனேன கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकम् करोति वाचालम् अङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम् भक्तवात्सल्यजलभेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् கஜாரூఢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பரம் விரோதைரியம் நிர்பயத்வமனோகதாம் அஜான்யம் வாக்படுத்தஞ்சே ஹனுமத்வரண யார் தெரியுமா துர்வனாகத்தான் இருக்க வேண்டும் தர்மம் தெரிஞ்சு பேசுறேன் நீ குருநாத்தான் இருக்கணும் உனக்கு தெரியாத தர்மமே இருப்பதாக எனக்கு தோணலே நானா சிவி அந்த கழுத பார்த்து பார்த்தால் எனக்கு சகல தர்மத்தையும் இங்க புண்ணியாத்மாவா தோன்றது யாரு நீங்கள் நீங்களே தீர்மானங்கள் நடந்து காட்டானாம் ஸ்ரீ பரித்யாகம் சரணாகதி பண்ணினவனே தியாகம் பண்றது நல்லதுன்னு சொல்றது உனக்கு அப்படி தோன்றுதா சத்தியமா நெஞ்ச தொட்டு சொல்லுன்னு கேட்டான் ஸ்ரீ ஆனா நீ என்ன சொல்ற ஆகாரம் பண்ணாதான் என் குடும்பம் போடும் சொல்றேன் நான் அதுக்கு வழி சொல்றேன்னா சொல்லி சாப்பாடு தானே வேணும் என்ன சரணாகி பண்ணினேன் இந்த பிராயம் வேணுங்கிற அவசியம் இல்லையே உனக்கு ஆகாரம் நான் ஒரு என்ன பண்ணி வைக்கிறேன் இப்போ ശക്യപ്യാപ്യന്യഥാന്യഥാകർത്തും ആഹാരോപ്യധിക ആഹാരോപ്യധികസ്വയാ ഇതെല്ലാത്തിനും நம் நரம்பு ஒரு சொல்கிறே உறுதிருந்து உனக்கு பண்ணிக்கிறேன் நான் ஸ்ரீ சக்கரவர்த்தி ஓஹோ புருஷோ மகிஷோ ஓஹோ புருஷோ மிருகோவா மகிஷோ இவா பசுக்கள் வேண்டுமா ரிஷபங்கள் வேண்டுமா காட்டுப்பந்து வேண்டுமா அல்லது மான்கூட்டங்கள் வேண்டுமா எந்த மாம்சம் வேண்டுமானால் உனக்கு தரேன் நானாம் ராஜா இன்னும் வேறு என்ன சொல்றையோ அப்படிப்பட்ட ஆகாரத்தை உனக்கு கொண்டு கொடுக்குறேன் இந்த மாடப்பிராவணி தங்கத்தாவில் என்ன பார்த்துருந்தானாம் ஸ்ரீ தெய்வத்தினாலே கொடுக்கப்பட்ட ஆகாரம் இந்த மாடப்பா கழுகு சமுத்து கேட்டுக்கியா கழுகுகளாமே மாடப்பாவம் கண்டாடாதுன்னு சொல்லியிருக்கு உடனே புரிஞ்சா புரிஞ்சு சொல்லியிருக்கு சேனாஸ்கபோதான் காதந்தி சனாதனி சனாதனியான ஸ்ருதி அந்த வேதமானது கழுகு மாடப்பாவை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு இந்த சிலிகை சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யத்தின் நாடு சைவியமான ராஜ்யம் இருக்கட்டும் நாங்கள் பரபரந்தமான பிராப்தி அதை நான் காப்பாற்றி நான் முடிவேன் நானே சிம்மாசனத்தில் உண்டாரு மகாராஜாவா செஞ்சோர் சொல்லி ராஜ்யமாடு இந்த கபோதத்தமான பிராபவம் ஒண்ணு கேட்டானாம் சிவி என்ன வேண்டும் போதெல்லாம் தரேன் நம்மாட பிரார பரமாத்மனான சிவி ஹேமம் இந்த மாடப்பாவக்காதே இந்த சௌரணிகளை கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொன்னானாம் சிங்கத்தை மகாராஜாவே உனக்கு தலைவரை குறிச்சு இந்த மாடப்பிராவம் செய்வது இத்தனை பிரியம் வந்து கேட்டா அதுக்கு என்னத்துக்கு வந்தது நீ அந்த ஸ்நேகத்தை விடமாட்டேன்னு சொன்னீங்களா அப்ப இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மாம்சத்தை உருத்தத்தில் போட்டு இந்த மாட பிராவ் வீட்டுக்கு எனக்கு கேட்டுதான் இந்த மாட பிராவுடைய கணத்துக்கு சாக்கிர மூர்த்தமருக்கு குருவனுடைய மாம்சத்தை ராஜ மாம்சத்துக்கு அபரிதான் ஆத்மனோமாம்சம் அந்த பட்சிய பெரிய அனுகிரகம் பண்ணினேலே எனக்கு கூட சொல்ல தெரியல என் தெரியுது தரேன்னு நீங்கள் எல்லாம் வேலையா பார்த்து கேட்டீங்களே இது பெரிய அனுகிரகம் எனக்கு பண்ணினேன் நான் ஸ்ரீ அனுகிரகம் என் சரீரத்திலிருந்து மாம்சங்கள் செய்து இது எனக்கு நீங்கள் பண்ணின பெரும் அனுகிரகம் நானாம் ஸ்ரீ பிரதாசியாசம் கொடுக்கிறேன் பாடப்பிராவுக்கு சமானமான நிறைய சொல்லி திராட்சை கொண்டு வந்து கத்தி எடுத்து தன் தொடை போய் அறுத்து பெரியவான் தகண்டத்தை வச்சானா உருப்பத்தில் பட்சி எடுத்து வச்சானா ராஜா பரமதர்மம் இருக்கிறார் ரோமசர் பிரபாதி பரமதர்மம் தெரிஞ்சவன மகாத்மாவான புண்ணியபுருஷன் சிவி ராஜா பரமதர்ம விதி நமக்கு ஆத்துல இருக்கிற அரிசிய பிச்சைக்காரன் இருந்து போட முடியல அப்படி போட்டாலும் பிச்சை போடுறதுன்னு தனி அரிசி இவன் குடையெல்லாம் இந்த குடை அடித்தால் மறுபடியும் கேட்டாலும் அது கிழவை மாடப்பிராட்டி அரங்குது இன்னொரு பண்டத்தை வைக்கிற மறுபடியும் இந்த மாடப்பிராட்டி கீழே போறதை தவிர்த்து அவன் எத்தனை மாம்சம் அறுத்து வச்சாலும் மேல போயிட்டே இருக்கான் மாம்ச கண்டம் குறவா போடுதான் மறுபடியும் மறுபடியும் கட்சி சிந்து மாசத்தை எடுத்து வச்சார் ஆர்க்கு காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கார் சாமிநாதன் அவருக்காக தாயார் போய் துலாபாரம் பண்ணாள் வியாபாரம் பண்ணினார்கள் சமீபத்துல அஞ்சு வயசுல பண்றதா பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை கௌசரா ஆரம்பிச்சப்புறம் தான் பண்ண போனாள் நம்ம அவருக்கு ஜீவனை போன வருஷம் சைக்கிள் கொடுத்தாள் நாலு இரநூத்து கொடுத்தார் சுகாதார பொது துணி குடும்பமா சொன்னாள் பல்ல துணி பிரபுக்கள் மலையாளம் திருவாயூர் சன்னிதியிலே சன்னிதியிலேயே வெட்டி தொங்குறது திராட்சை ஊத்தரும் பிரார்த்திச்சுப்பாள் அவ்வளவால் தங்கள் தங்களுக்கு என்னென்ன தூண்டுதோ சக்கரையினாலே சுலாபாரம் பண்றேன்பாள் அந்த ஆறுதா பிரார்த்தினாலும் அவரை ஒரு தட்டில் உட்கார்றது கடையிலேருந்து சக்கரை வாங்கி இன்னொரு வைக்கிறது இன்னொரு தட்டில் அவ்வளவு நேரம் அந்த சக்கரைக்குள்ள பணத்தை கொடுத்துருவோம் கோயிலே வாங்கி விடுவாள் இந்த சர்க்கரை பாயசத்தில் கொடுத்து விடுவாள் நேரம் பழத்தை பண்றேன்னு சில பேர் பிரார்த்திச்சுப்பாள் ஏழையா இருக்கிறவன் வெள்ளத்தை வைக்கிறேன்னு தான் ஜலம் அங்கிருந்து குடத்துல ஜலத்தை கொண்டு மண் குடத்துல வச்சுட்டு கூடுவார் ரூபா பணம் மட்டும் தட்டில் வைக்கணும் சுவாமி யாராருக்கு எது முடியுமோ தானே கேட்கிறாரு அப்படி எங்க துலாபாரம் துலாபாரத்துக்கு குளத்துல போய் சாரம் பண்ணிட்டு அம்மா பையனை அழிச்சுட்டு போன அவன் அப்பா பட்டம் எடுத்து வந்திருந்தான் ஒன்பத்து பத்தாறு பேசாம பத்தாரு அதை இருக்கிற அந்த பையன் கட்டிக்கிட்டு அதில் போய் உட்கார போனோம் இந்த அம்மா என்ன பண்ணா போய் உட்கார போற போது ஒரு ரூபா பணத்தை எடுத்து உட்காரணும் இங்க வான்னு கூப்பிட்டா அப்படின்னா என்னன்னா இது வெயிட் அதிகமா இருக்கும் அப்பா பட்டு ஒரு தோர்சம் உண்டை கட்டின்னு உட்காருந்தா சித்தான்னு அவன் நேந்திரம் பழம்னு பிரார்த்தனை கடையிலேருந்து சார் சார் சாரா பழத்தை கொண்டு நாலு மலையாளியா வச்சுக்கிட்டே இருக்கான் எத்தனை வச்சாலும் இவனுக்கு சரியா ஆகவே இல்லை நேந்திரம் பழம் இன்னொரு நாராயணகிரி விஷயம் வயசானவர் அவர் என்ன சாமான் விஷம் உட்காந்துருக்கு கட்டில என்னன்னு கேட்ட என்னன்னு புரியல எத்தனை பழம் வச்சு அவன் மேல நான் சொல்லி ஒன்றும் புரியல அம்மா ஐயோ நினைச்சிட்டு இருக்காள் என்னன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை வந்து பத்தா விட்டுறதுக்கு உண்டை கட்டின்னு சொன்னான் மகடே எத்தனை பழம் இது என்ன இப்படி தோணுச்சு எங்க அம்மா சொன்னார் உடனே கீழே இறங்கினார் இறங்கி அந்த பட்டை எடுத்து கட்டிக்கோ உண்டை கழுவினார் பட்டை கட்டின்னு போய் உட்காந்துனார் அதுல வெக்கம் ஒரு ஏழு எட்டு தார கீழே முந்தி ஆயிடுச்சு அப்புறம் இவனுக்கு நிறைய சரியா வரதுக்கு அவன் உடனே ஆயிடுச்சு மாற பிடிக்கணும் கூட பேரை போட்டு மறுபடியும் போய் மற்ற இது மாதிரி ഉത്തരം ഭാരതത്തിൽ വെള്ളം കുറയുന്നു ശ്ലോകമായി എഴുതിയാണ് നല്ല സംസ്കൃതിയാണ് பார் புத்திமான் நல்ல அழகா ஸ்லோகம் கொடுத்து எழுதி குருவாயூரப்பனுடைய மாயினால எங்க அம்மா தோணுச்சு சொல்லி சொன்னாள் அப்புறம் இந்த மாதிரி அச்சனும் இது எனக்கு இது மாம்சத்தை அறுத்து அறுத்து விட்டு விடுறார் பிரத்யட்சம் குருவாயூர்ப்பம் குருவாயூர்ப்பம் சந்திசீரே நம்மூற்றி நானூறு இருக்கின்ற நாராயணன் அப்படின்னு எழுந்து வரும்போது கிருஷ்ணாவதாரம் எழுதி வந்தாள் சந்திரே எழுதுறது குருவாயூர்ப்பம் கேட்கறது இப்படி சுக்கர் சொல்லியிருக்காரு பாகவதற்கு சத்தியமான கேட்கறது கல்லா தலையாட்டணும் இல்லைன்னா பாராங்கல்ல முடிச்சுக்கணும் ஒரு அழுவல் அதுக்காக சுவாமி என்ன பண்றது இவர் முக்கிக்கிறதுக்குள்ள ஆமாமான்னு தலையாட்டுறோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசக்கீழ வந்தது நான் எழுத மாட்டேன் ஆசக்கீழ ஏன்னா ஏழு குழந்தை பதினாயிரம் கோபிகளோட பதினாயிரம் கிருஷ்ணனாக இருந்து என்னவா ராசக்கீழ பண்ணிருப்பாரு எனக்கு ஒன்றும் புரியலையே நீ வேட்டையும் இருந்தாலையும் கீழே இருந்து கள்ள முடிட்டு இருந்தேன் சுவாமி ராசக்கிரீட பண்றா போல நர்த்தனம் பண்றா போல சப்தம் காதல் விழுந்தது கண்ண திறந்து பார்க்கிறார் குருவாயூர் கோவிலே பிருந்தாவனா அங்கேயே நர்த்தனம் பதினாயிரம் கோவிலோட பதினாயிரம் கிருஷ்ணனா உடனே என்ன பண்ணார் எப்படி நர்த்தனம் பண்றாலோ அதே மெட்டிலேயே அதே விருத்தத்துல எழுதிட்டார் ராசக்கிரீடையே கேசபாசியாவிட்டி சஞ்சலம் மகர குண்டலம் ஆர்வஜாலவனமாலிகாலிதமங்கராகனசௌரபம் கீர்த்தேலகிருத காஞ்சி காஞ்சிதம் சுமணிபுரம் साग्रज्ञानि परिभूषितम् तव हि रूपमीशकलयामहे யசோதை அம்மா தலையில பின்ன மகிழ்ச்சோகே காதுல மகர குண்டலம் கழுத்துல புத்தாகாரம் வனமாலே கௌத்துகம் எழுப்புற பீதாம்பரம் தங்க உத்தியானம் கையில் ரத்ன கங்கணம் காலில் திவ்ய ரூபுரம் மந்தகாச முகம் கல்யாண கட்டாட்சம் திவ்ய சரீரம் ஆச இந்த வைபோத்தை கண்டேனே நேரே நேர தரிசனம் परिभूषितम् उपमीषयामहे तावदेव कृतमण्डले कलित कञ्जुलीकृतमण्डले गण्डलोलमणिकुण्डले युवतिमण्डले परिमण्डले अन्तरासकलसुन्दरीयुगलम् इन्दिरारमणसञ्चरन् ಮಂಜುಳಂ ತದನುವಾಸ ಕೇಳಿಮಯಿ ಅಜರಾಭತಮುಪಾದಥ ವಾಸುದೇವ ತವ ಭಾಗಮಾಹನಿಹ ಸಾಸ ಕೇಳಿರತ ಸೌರಭಂ ದೂರತೋಪಿ ಖಲು ನಾರದ ಗದಿತಮಾಕಲೈರ ಕುಲುತಾಕುಲ ವೇಷಭೂಷಣ ನಿಲಾಸ ಬೇಷಲ ವಿಲಾಸಿನೀ ಶತಸಮಾವೃತ மாசத்தோ ஆச்சரியமான ஸ்தோத்திரம் இது பதிமூணு ஸ்லோகம் ராகத்திலே குழந்தைகள்லாம் சொல்லணும் தப்பு பண்ணணும் ரொம்ப இப்ப எல்லாரும் நானூறு ரூபாய் சேர்ந்தே சொல்லுவா நிறைய சொல்லுவா பஜ்ஜி இல்லாமல் அப்படி சொன்னா வெறும் பேச்சு கூட இல்லாம கொடுங்க அழகா சொல்லுவாள் எல்லா ஸ்லோகம் பதிமூணு ஸ்லோகம் இருக்கு ரெண்டு மூணு ஸ்லோகம் தான் சொன்னேன் அப்படி அந்த ராசில தன் மாம்சத்தை அறுத்தடுத்து வைக்கிறான் குருவாயூர் குருவாயூர்ப்பன் சந்திச்சு துலாபார மன்றத்துக்கு வச்சு அது மாதிரி நிறைய சரியாகாமல் ஆவது போல் அந்த மாம்ச கண்டம் மேல போயிட்டு இந்த மாடப்பிராக்கள் அறிஞ்சிருக்கு இவன் கையெல்லாம் அறுத்து வைக்கிறான் காலெல்லாம் அறுத்து வைக்கிறான் முகெல்லாம் அறுத்து வைக்கிறான் இந்த பிராவு வரை எனக்கு கூடாதே என்ன அது சரியாகலாம் அதுதான் பிடிச்சி போடும் கழுகு இவனுக்கு ராஜா பொண்ணு புரியல கபோதேன சமன்ஹிருதம் ந விஜயதே யதா மாம்சம் கபோதேன சமன்ஹிருதம் உத்கிருத்தமத உத்கிருத்தமாம் ஆருரோஹயம் உடனே மாம்சம் சரியாகலையேன்னு கேட்டது கழுகு மாடப்படாது உள்ள நிறையிலேன்னு கேட்டது நீ கவலைப்படாதேன்னா அந்த சிவி சொன்னார் கழுக கவலைப்படாதுன்னா உன் உடம்பு மூக்கு அறுத்தாயிட்டு இனிமே ஒண்ணும் இல்லையேன்னா நானே ஏறி உட்கார்றேன்னு உட்கார்ந்து உட்கார் உத்கிருத்தமாம் இங்க வந்திருக்கிற மாடப்ரா மாடப்ரா அல்ல அக்னி அது உன்னுடைய யஜ்னசாலைக்கு எதற்கு வந்தோம் தெரியுமா உனக்கு தர்மத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு பரீட்சை பண்ண வந்தோம்னு சொன்னாராம் அபிபவிஷ்ய நீ உன் கீர்த்தியானது எத்தனை வருஷம் சரி ஐயாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆனாலும் சிவி சரித்திரம்னு சொல்ல போறாள் நானா ஏஷா தேஷாஸ்வதி கீர்த்தி உன்னை பத்தி உன் சரித்திரத்தை பத்தி உலகத்தில் மகான்கள் எத்தனை நாள் சொல்றாளோ அத்தனை நாள் உனக்கு புண்ணியவாசம் உன்னை பத்தி பேசுறவாளுக்கெல்லாம் புண்ணியமான கீர்த்தி நாளாம் முதல்லாம் கொடுக்கிறேன் நாளாம் எத்தனை எனக்கு ஆபத்து வந்தாலும் இது மாதிரி தானம் சமயத்துல என் சித்தம் கொஞ்சம் கூட கழிஞ்சப்படாதுன்னு கருதினாலும் தஸ்மை தத்வாயதேத்தம் பிரசஸ்த ஜத்மசூராஜன்மே இந்திராக்னி இந்திராக்னி புஷ்டமானசூந்திரனி பரம சந்தோஷத்தை அடங்கி சிவிக்கு ஏராளமான வரங்களை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி தேவலோகம் போனாளாம் விபாஜமானோ வகுஷா மகாத்மாவான சிவி இப்படி சின்ன கீர்த்தியுடன் உலகத்தில் சர்வஹோமங்களையும் அனுபவிச்சு யஜ்யம் பண்ணி இந்த அரமனையில வசிச்சு இந்த விசத்தேங்கிற மகாநதி தீரத்துல புண்ணியலோகம் போனாராக்கம் ஸ்ரீ சக்கரவர்த்தி இந்திராதி தேவர்கள் எல்லாம் அழைத்து போனாள் ராஜன் ராஜ்யமாத்மன சுபரம் லோபச தர்மம் பார்த்து அந்த புண்ணியபுருஷன் வசிக்க வீடு இந்த வீட்டை கண்ணாட மாதிரி தேவதேவன் ரிஷி எல்லாம் உள்ள ஜப்பம் பண்ணிட்டு இருந்தாள் நாரா ராஜன் அந்த புருஷன் அந்த புண்ணிய புருஷன் இருந்த வீட்டை பார்த்தாலே புண்ணியமதி பாப பிரமோசனம் பாபங்கள் எல்லாம் போடும் நாளாம் ரோமசர் சனாதனமான மகிழ்ச்சிகளும் சர்வதேவதைகளும் சிவிகுடி இருந்த வீட்டுல வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காள் தியானம் பண்ணிட்டு இருக்காள் பிராமணைராஜன் மகான்களான புண்ணியபூஷாலான வேத வித்துக்களுக்கெல்லாம் தேவர்கள் இன்னைக்கும் கண்ணில் தெரிகிறாள் அப்படிப்பட்ட புண்ணியமான கிரகமாக்கம் சிபி வசிச்சாடம் நாளாம் அவர் எப்படி தாரம் பண்ணிருந்தான் தெரியுமா கோதானம் தான் யாவத்தியோ எப்படி தானம் பண்ணினான் தெரியுமா ஜெகத் முழுமையும் மழை செஞ்சால் எத்தனை தூக்கல் விழுந்திருக்குமோ அத்தனை கோதானம் பண்ணினானாம் யாகத்திலே ஆகாசத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்கோ அத்தனை கோதானமா எத்தனை மணல் இருக்கோ அத்தனை கோதாரம் பண்ணியிருக்கான எத்தனை கல்கள் இருக்கோ அத்தனை கோக்கர தானம் பண்ணியிருக்கானாம் சிரி முதன்வதி முதன்வதி கயாவந்தி கோதாரம் தோணுமா பெரிய மகாபுண்ணியம் அது புண்ணியம் இருந்தா தான் தோணும் அக்னிஹோத்திரம் ஆரம்பிக்கிற போது ரிஷி சொன்னால் முத முதல்ல அக்னிஹோத்திரம் ஆரம்பிச்ச அன்னைக்கு எந்த பசுவனுடைய பாலை திறந்து அக்னியில ஹோமம் பண்றோமோ அந்த கோவை அக்னி போட்டு ஆரம்பிச்சிருந்தாள் சொன்னால் இப்படி சொல்லியிருக்கு அது என்ன இருநூறு ரூபாய்க்கு அதுல இருந்தா இந்த பாலகரன் அந்த எந்தோக்கம் பண்ணி கூட சொல்லிட்டு கொடுக்க போகணுமா ஒன்னும் வாழ்க்கை ஊருக்கு வந்திருந்தால் தெளிவாக குருவாள் விஷயம் நல்லா ஸ்நானம் செஞ்சு பூஜை விஷயம் பண்றேன் சிவக்கிரமம் நீங்க பண்ணணும் அஜயர்கள் பன்னெண்டு காலமாவது பண்ணணும்னு சொல்லிங்க உபனிஷத்துல நீ சொன்னேன் நான் பண்ணலாம்னு நீங்க சொன்னா நான் பண்றேன் நீங்க அவசியம் பண்ணலாம்னு அப்ப நீங்க வந்து ஆரம்பிச்சுங்க நான் போயிருந்தேன் சிதம்பரத்துல கும்பாபிஷேகத்துக்கு முதல் வாரம் முதல் அக்னிஹோத்திரமும் போச்சு இருக்காரு அதை கொடுக்க சொல்லி உடனே அதே வேட்டான புஷன் முன்னூறு ரூபா வந்து குருவை கூப்பிட்டு அப்படியே திமுக திரும்ப உதாரணம் லேசியில் கிடைக்காது அப்படின்னு ஆமா அப்படி அதுவும் நல்ல பாத்திரத்துல நல்ல அக்னிஹோத்திரி அவர் கொடுத்து அவர் அக்னிஹோத்திரம் பண்றாரு பரிசோதிச்சுக்கொண்டு ஒரு கால அக்னிஹோத்திரத்துல நம்ம கீழம் போய் சொல்லிட்டேன்னா அதுக்கு கணக்கே இல்லை என்று புரிஞ்சுட்டு அது மாதிரி கிடைப்பதில்லை என்று புரியும் அவன் அப்படி போதானம் இஸ்லாம் அத்தா சொல்லியிருக்கு மகாராஜா இப்படி எங்கேயே எத்தனை மணல் இருக்கோ அத்தனை போதானம் பண்ணானா ஸ்ரீ யஜ்னத்துல யாவன் நேரோ யாவன் நேரோர் மகோபலா சமுத்திரத்துக்குள் எத்தனை ரத்தங்கள் இருக்கோ எத்தனை பிராணிகள் இருக்கோ அத்தனை கோதானம் பதினாலாம் ஸ்ரீயுகத்தில் அப்படிப்பட்ட மகாபுண்ணியாத்மாவாம் ஸ்ரீ சக்கரவர்த்தி ஹீரம் ஹீரம் ஹீனரோத்பவே യജ്ഞ പ്രദാനം പണിയാളാം ശ്രീ ചക്രവർത്തി പത്ത് ലക്ഷം പേരുകൾ വേദവിത്തുക്കൾ നിത്യം ഭോജനം പണിയാളാ പത്ത് ലക്ഷം പേരുകൾ ഭോജനമായി അന്നദാനം ഒന്നും ரொம்ப புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும் இந்த அவனை கிடைச்சதில்லை மகாபாரதத்துக்கு அங்கமா அன்னதானம் சொல்கிறாள் அதுவே அன்னதானம் பண்ணணுங்கிறாள் மகாபாரதத்துக்கு ரெண்டாயிரம் என்ன இருந்தால் கூட்டு கூடு எண்ணம் உண்டாள் அரையா பத்து பேர்ல வீட்டுக்கார கூப்பிடுறது சாப்பிட்டு சொல்லுறது அப்படி எப்படி அர்ச்சனை பண்றது ஒரு ஒரே நாளுக்கு பத்தாத்திரம் பண்ணுவாள் என்ன பாரதத்துக்கு அங்கமா சொல்லிருக்கே அன்னதானம் அன்னதானம்னு சொல்லி அவன் பக்தி தானங்கள்ல எத்தனை நீங்க கொடுத்து அது திருப்தி ஆகாது அன்னதானம் அப்படி இல்லை சாப்பிட்டா போரும் போரும்னு கத்துறாரு சிம்ம சிம்மக்கு நிறைய சிம்ம கர்ஜனம் சிம்மம் மாதிரி கர்ஜிக்கிற போது நிறுத்திருந்தார் அப்படி அன்னதானம் ரொம்ப உயர்ந்த தானம் அன்னத்தை கணக்கில்லாமல் தானம் பண்ணானா ஸ்ரீ யஜ்னத்துல இப்படிப்பட்ட சாப்பாடு சுத்தமான பரிசுத்தமான ஆச்சாரத்தோட கூடிய அன்னமா சுச்சி பிராமணாஸ்திரம் வேறு வேறு வித்துக்கள் சாத்தாளாம் தேனும் பெரிய நதியா ஓடிச்சு அப்படி என்னதானமா பர்வதா ஆதாயம் நதியாம் ஆஜ்யம் நதியாம் எல்லாம் நதியா ஓடிச்சுலாம் அவன் பெரிய சமாதானையில அப்புறம் அப்புறம் காப்பன் காதல விழா கூட கொண்டே பண்ண மறுபடியும் அவனை என்ன காது காக்காதுமா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க அவன் அப்படி அழுத்தமா உள்ள பயில போடுவோம்னா இந்த போடாம இருக்கிறதுக்காக அவன் அழுத்தமா இருக்கிற பயில பிடிச்சி போட்டு விடுறது அவன் யாரு எதை காட்டாலும் போடாமலே போய் கொண்டே இருப்பாங்க போடவே மாட்டான் உடனே கூட இருக்கும் போது போட்டு போடுறா போல அப்படி இருப்பான் அப்படி இல்லையா ரொம்ப புது புது போடும் போடுங்கிற சப்தம் தான் காதல் விழுந்துங்கிறார் சிபியினுடைய இயக்கத்துல என்ன சொன்னான் அங்கே நிறைய குடியுங்கோ நிறைய போட்டுங்கோ நிறைய சாப்பிடணும் இப்படி ஊட்டு பழத்தை போட்டா வாண்டான்கிறே மறுபடியும் போடு காத வர்மனையே சப்தமாக இன்னும் போடு பத்து கரண்டி பாஷங்கிறானான் இன்னும் பத்து பழத்தை விட்டு பழத்தை போடுங்கிறானா காலத்தை சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கிறானா ஓடுறவனுக்கே ஒரு உற்சாகம் இல்லை அப்படி சொல்லணும் சாப்பிடுறவன் கண்டிக்கிறவன் சுயப்படுவன் அது மட்டும் இல்லை சாப்பிடுறவன் உள்ள வர ஒருத்தர் சாப்பிடுவேன் சாப்பிட்டா நாலு பேரை சேர்ந்த வரை நீங்க அவசரப்பட வேண்டாம் உள்ளவே சாப்பிடுவோம் நாங்க என்ன சிலாய் பண்றது வேண்டாம் இதுலயே அவன் பரப்பண்ணேன் சாப்பிடுவான் பெரிய கூட்டங்கள்ல அகில சாப்பிட ஆரம்பிச்சுதா அவன் பாட்டுக்கு நினைக்கிட்டு போடுவான் ஒரு நூறு பேர் காத்துருப்பா உட்காந்து சாப்பிட்டுருப்பான் அப்ப ஒண்ணு சொல்லாம ஒரு சுத்தியா சாப்பாடு பண்ணிக்கிறான் ஏதாவது சொன்னா சங்கோஜப்பட்டு ஒதுக்கிடுவார் சிலவன் என்ன பண்ணுவான் நீங்க ஏதோ நாங்க நூறு பேர் காத்துட்டு இருக்கோம் அவசரப்படவான் முன்ன சாப்பிடுவோம் இது என்ன அர்த்தம் சுருக்க சாப்பிடும் அர்த்தம் இல்லையா நாங்க நூறு பேர் காத்துட்டு இருக்கோம் நீங்க அவசரப்பட வேண்டாம் போட்டுப்போம் போட்டுப்பான் அந்த உற்சாகப்படுத்தி அன்னதானத்துல ஒரு ருஷி உண்டு பண்ணி தானம் பண்ணணுமா அப்படி பண்ணினாராம் யஜ்னத்துல மகாத்மாவா லட்சுமி സർവഭാഗ്യങ്ങളും ഉണക്കി ഇരിക്കണം അനുഗ്രഹമുനിയാളാം പരമേശ്വരൻ അക്ഷയം ദോ വിത്തം അക്ഷയം ദോ വിത്തം ശ്രദ്ധാകീർത്തിസ്തഥാ ക്രിയാ ഭോക്തമേവ ഭൂതാനാം സ്വഗമുത്തം സ്വഗമുത്താപ എന്ന് പണിനാൾ அக்ஷயமான கீர்த்தியாம் சிவிக்கு எத்தனை வாரி கொடுத்தாலும் உன் திரவியம் குறையப்படாது உன் கீர்த்தியும் குறையப்படாதுன்னு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி அந்த அனுகிரகத்தினால சிவியை பத்தி இன்னைக்கும் பேசுறானா எந்த கவிகள் காவியம் எழுதினாலும் சிவியை பத்தி பேசாமல் இருப்பதில்லை வால்மீகி சிவியை பத்தி போய் இருக்கிறாள் ராமாயணத்துல பாரதத்துல பெரிய சரித்திரம் உன்னுடைய நாமாவை சொல்லாமல் உத்தரம் உலகத்துல இருக்க வேண்டாம் அச்சயமா இருக்கணும் உன் கீர்த்தி பரமேஸ்வரன் வரம் கொடுத்தாளா அந்த வரனை வாங்கிட்டு புண்ணியலோகத்துல இன்னைக்கும் சிபி திவ்ய ரூபத்துடன் பரம மங்களமா வழங்குறான்னு போய் ரோமசர் ரத்னபுத்தருக்கு இந்த விபத்தேங்கிற மகாநதியை பார்த்துட்டு இந்த நதிக்கரையில் இருக்க பெரிய அரமனை இந்த அரமனை சிவி வாழ்ந்த அரமனை இது இதுல தேவர்கள்லாம் வந்து புண்ணியதாதா ஞானம் பண்ணிய புண்ணிய புருஷன் இங்க வந்து தியானம் பண்ணனா அவங்க வீட்டுல இருந்து உட்காந்துருக்காள் அப்படிப்பட்ட புண்ணியாத்மா அவனுடைய புண்ணிய கிரகமாக்கம்னு சொன்னாலாம் லோமசர் இப்படி இந்த புண்ணிய சரித்திரத்தை சிபியுடைய சரித்திரத்தை சொன்னவாள் கண்டவாள் அவர்களுக்கெல்லாம் அவன் தானம் பண்ணின புண்ணியம் தான் இந்த ஸ்லோகால வரலாம் புண்ணியமான கீர்த்தி உள்ளவர்கள் அவளை பத்தி பேசினா நமக்கு வந்த தானம் புண்ணியம் கிடைக்கிறதா அதுதான் ஸ்ரீசரித்திரம் கிடைக்கிறது நாளையிலும் தினம் மகா புண்ணியமான சௌகந்திக புத்தாகணும் திரௌபதி விதமான புஷ்பத்தை தாமர பூ பார்த்துக்கிட்டு பீமனை அது மாதிரி பல புஷ்பங்கள் உண்டுன்னு சொல்ல போறாள் பீமன் பரவ பூ போறான் ஹிமூத்த ரூபத்துக்கு குபேர் லோகத்திற்கு அப்போ ஹனுமார் என்ன பெரிய மலையா படுத்துக்கிட்டு இருக்கார் ஹனுமாருக்கும் பீமனுக்கும் பெரிய சம்பாதம் பீமனுக்கு ஹனுமாரும் தெரியல ஆரோக்கியத்துல குறைங்கன்னு நினைச்சிட்டு ரெண்டு பேருக்கும் நடக்கிற பெரிய மகாபுண்ணியமான சம்மானம் ராமச்சரித்திரம் கலந்த சம்மானம் அது அப்படிப்பட்ட சரித்திரம் நாளை தினம் கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி காந்தஸ்மரணம் சுவாமின ஆஞ்சநேயஸ்வாமின പ്രകാരം ഗതിയുന്നാൽ സ്മൃതിയിൽ പോയി സ്മൃതിയിലെ മഹാത്മായിരിക്കുന്ന ഭഗവൻ നാമാവേ அதனால பாபாத்மனாம் சந்தபுதம் கவாட்டம் ஈஸ்வரர் சொன்னார் ஓஷ்டத்வயாபி புனக்கவாட்டம் தேவம் கவாகலாதி மதனாந்தராளாதி கிண்ணித்தனேதி சிவசிவேதி சிவே திவாணி ஈஸ்வரா சிவகுத்தாலோயோ பாபிகளுக்கு உதடு முதல்ல ஒரு கதவை பகவன் நாமா சொல்லாம இருக்கிறதுக்கு அடுத்தது இன்னொரு கதவு என்னன்னா பல்லுனா பல்லையும் வரைக்கும் மூடிப்பனா வாயையும் வரைக்கும் மூடிப்பனா பாபாத்மானாம் சந்த புத்தம் கவாட்டம் பாபம் இருந்து தரக்காதே வாயே நீ மூணு வாயே பல்ல விருக பண்ணி கொடுத்துடுமா ஓட்டத்வயம் புனக்கவாட்டம் ஏவம் கவாத யுகலாதி வதனாந்தராளாதி சின்னிர்கமேதி சிவசிவேதி சிவேதி வாணி இந்த ரெண்டு பாபிகள் தடுத்து அப்படி நன்னா கிடைச்சிருக்கிற போது என்னவா வாக்குறதுன்னு பகவான் நாமா சிவா சிவா ராமா கிருஷ்ணான்னு வரும் கட்டால் ஜெயிக்கிறார் வரவே வராதுன்னு ரொம்ப புண்ணியம் இருக்கணும் பகவான் நாமா சொல்றது கூட அதுவும் லட்சியை விட்டு லட்சியம் யோகிக்கே வந்தாமான்னு நிரந்தரம்னு லட்சியை விட்டு கூட சொல்லணும் பகவான் நாமா சில பேர் நாமா சொல்லுவா கோபியாஜி அவரை சொல்லணும் முல்ல கோவிலா கோவிந்தாம்பர் கீழே நாட்டு பொண்ணு மாதிரி அது கீழே வரணும் அவன் அதுக்காக குழந்தைகளை முன்னாடி உட்காந்து நல்லா சொல்றதுக்காக அவன் அவாலஜே இல்லாம சொல்றாரு நாம சொல்றதுக்கு சங்கோச்சப்படவே கூடாது என்ன ஏதாவது சொல்லி கூப்பிடணும் அம்மா மாட்டேங்கிறா பண்ணமோ சாஸ்திரத்துல பத்னியினுடைய பேரை சொல்லி கூப்பிடாது மூத்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது ரொம்ப மகாலோபியா இருக்க மாதிரி தர்மத்துக்கு போறானா காலமா பாபி இல்ல அவன் பேரையும் சொல்லாதுன்னு அவன் பேர் சொல்லப்படாதான் சொன்னா மகாபாபமா எஷ்டாபத்திய கலக்கிரையோ ஆத்மநாம குருவும் நாம காமாதி கிருபணசிட்ட ரொம்ப அதி கிருபணனா இருப்பான் ஆத்திர பத்திரிகைகள் இங்கே வந்து ஆமியா விட்டமாச்சே பாயசம் பண்ண வேண்டாமா வாண்டாம் ஜீவாவளியாச்சே வாண்டாம் வேண்டாம் வாண்டாமா இப்படி ரொம்ப லோபியாக்கும் மனத்தை வச்சிருக்கு அந்த பாபி பேரை சொல்லாதேன்னு பின்ன என்ன சொல்றதுன்னா தீபாவளி கூட ஆத்திரம் எண்ணெய் வாங்கி கொடுக்காத பாபி கொடுத்துருக்காரு எப்படியாவது இந்த லட்சணத்துல சொல்லுவோம் அவனுடைய நாமாவை சொல்லாதேன்னு நாமாதி கிருபணத்தை யாரும் சொல்லப்படாதுன்னா நல்லா இருக்கணும் நினைச்சோம் சொல்லப்படாதுன்னா ஸ்ரேயஸ்காமோ நதினியாது ஜேஷ்டாபத்திய கடற்கரையோ பெயரை சொல்லப்படாது அந்த பெயரெல்லாம் சொல்றான் பகவான் நாம சொல்லப்படாதோ இதுக்கு ஒத்த பண்ணணுமோ இது நச்சி இல்லாம விசுவிஜ்ய லட்சியம் யோகிதே இப்படி யாரா பக்தா பஜனை பண்ற போது நாம போய் சில்லுன்னு போய் தீப பிரதர்ஷனம் பண்ணி பண்ணமே மூணு நாலு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டா நமக்கு பூப்பிரதட்சிணஜம் புண்ணியம் லபத்தே நாத்திர சம்சயா பூமியை பிரதர்ஷனம் பண்ண புண்ணியம்னா கிடைச்சு விடுறது அதனால அதெல்லாம் தானே கூட வரும் அதுல சங்கோச்சப்படவே கூடாது மதுரை மகாபுண்ணியஸ்தலமா அதே தர்ம பகிஷ்கிருதைகள் தர்மம் இல்லாத தர்மத்தை விட்ட பாபி எங்க போனானே அவனுக்கு போக விட்டாலாம் மதுரைக்கு போய் சேர முடியாதாம் அப்படிப்பட்ட புண்ணியமான தேசம் போனாலாம் மகர்ஷிபிர்மோட்சபரைபராளான மகர்ஷி எல்லாம் வந்திருக்காளாம் சன்னியாசி எல்லாம் வந்து கூடியிருக்காளாம் அந்த ஆசிரமம் எப்படிப்பட்ட ஆசிரமம்னால் ஆசிரமம் ஸ்ரமநாசனம் ஆசிரயணீயம் ஆசிரமம் ஸ்ரமநாசனம் ஆசிரம சப்தத்துக்கே அர்த்தம் இருக்காள் ஆசிரமம்னா என்னன்னா பெரியவாள் இருக்கிற இடத்துக்கு ஆசிரமம்னு பேரா ஏன் அதுக்கு ஆசிரமம்னு பேருன்னா சிரமங்கள் எல்லாம் போடுவாங்க போனார் நம்ம துக்கங்கள் எல்லாம் போடுவான் ஆசிரமம் ஸ்ரமநாசனம் மகர்ஷிபிர்மோட்சபரைந்திரியேத்தடைஞ்ச சன்னியாசிகள்லாம் உட்கார்ந்துருக்காளாம் நரநாராயணாசிரமஸ்தானத்தில் பதிரிகாசிரமத்தில் தர்மபுத்திர தன பிரிவாளையும் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆச்சாரத்தோடு போய் நமஸ்காரம் பண்ணினாளாம் தர்மபுத்திரனுக்கு பெரியவாளுக்கு ரொம்ப நம்பிக்கை அவளுக்கெல்லாம் அவள்லாம் பேப்பர் கிண்டு உண்டு ஆனந்த வீடு அதெல்லாம் வாசிக்கிறவாள்ல ரிஷிகள் அந்த ஊர்ல பேப்பரும் கிடையாது அப்படிப்பட்ட ரிஷிகள் என்ன பண்ணினாள் சித்த கண்ண மூடினாளா அப்பா நீங்க எல்லாம் பாண்டவாள் வந்து கேட்டாளா திவ்யஜானோபன்னா நீங்கள் யுதிஷ்டிரனா நீங்கள் என்ன பாக்கியம் இங்க வந்து இளைஞராளாம் ஞான திருஷ்டினாலே ஞான கண் மகான்களுக்கு உண்டு அதனால சொல்லுவாள் திருஷ்டுவா பிராப்தம் யுதிஷ்டிரம் திவ்ய ஞானோபமன்னாஸ்தே திருஷ்டுவா பிராப்தம் யுதிஷ்டிரம் அபியகச்சந்த சுப்ரீதாஷயம் தானாக வந்து காலாம் എത്തഞ്ഞൂ ഋഷികൾ മൊഴിക്കണക്കിലെ കണ്ണമൂടി സമാധിയിലിരുന്നവർക്കെല്ലാം ജ്ഞാനദൃഷ്ടിയിനാൽ ധർമ്മപുത്രർ വന്നിരിക്ക ആള് തെരഞ്ഞു ഓടി വന്നിട്ടാളാ അത്തന ധർമാത്മാവാ ഇയാളെല്ലാം അവർ ഇടத்துக்கு വരണംனா எத்தனை வசதியா இருக்கணும் முட்டாள் லட்சம் பேர் ஒருத்தனை வசதியா சொல்லிவிடலாம் மான்கள் சொல்லுவாளோ இல்லைங்களா முட்டாளே ஆண்கள்லாம் வராளா தர்மபுத்திரம் இருக்கிறது மணி நாள் ஆசீர்வாதம் மணி நாளா தர்மபுத்திரனே ஆசீர்வாதாம் அவர்கள்லாம் எப்படிப்பட்ட வாக்குன்னாள் எப்படி எப்படிப்பட்ட வாக்கு அவளுடைய வாக்குக்கு என்ன விசேஷம் சொல்றது புகையில போட்டாருன்னு சொல்றதா இந்த வேறு என்ன எத்தியாவது சாப்பிட்டாருன்னு சொல்றதா வெங்காயம் தந்தாருன்னு சொல்றதா என்ன சொல்றது ஒரு வாக்குக்கு சுவாத்தியாய நிரதா புருஷம் ரொம்ப வேத மந்திரத்தை ஜபிச்ச வாக்கு வேதத்தை வெறுமன வாக்குனால சொன்ன வாக்கான் அந்த வாக்கினாலாசீர்வாதானி பிரயுஞ்சானா மகர்ஷி வியாசர் அவ வாக்கிலிருந்து வந்த ஆசீர்வாதம் பொய்யா போகாதுங்கிறதுக்காக உடனே ஒரு கேட்டு கூறுவர் அதான் ரிஷியுடைய வாக்கில் வர சொல்லுக்கு வேதத்தை ஜபிச்ச வாக்குறது அந்த வாக்கிலிருந்து வந்த சொல்லுனா போகாது பாண்டவாளுக்கு நிரம்ப ஆசீர்வாதம் பண்ணினாளாம் மகர்ஷிகள்லாம் உபாஜகிருஷ்டசலிலம் புஷ்பமூல பலம் சுச்சி புஷ்பமூல பலம் பலம் சுச்சி திவ்யமான தீர்த்தம் திவ்யமான புஷ்பங்கள் திவ்யமான பலம் திவ்யமான கிழங்குகள் எல்லாம் கொண்டு கொடுத்தாளாம் அது அதிசயம் வந்தா கொடுக்கணும் அது ராஜாக்கள் பாண்டவாள் பிரம்மபுத்திராதிகள் இவா ராஜா கஷத்திரியாள் மகர்ஷியெல்லாம் பிராமணாள் யாரா இருந்தாலும் அப்படி ராஜாக்கள் வந்தா ரிஷிகள் கூட போய் பூஜை பண்ணணுமாம் பசின்னு வந்துட்டா மது சொன்னார் காலையிட்டு அதிசி ராகத்தான்னாள் எல்லாம் பன்னிரெண்டு மணி வெயில் ஒருத்தர் சாப்பிடுறேன்னு வந்தா நாம் இலை போட்டுக்கிற சமயமா இருந்தா இல்லைன்னு சொல்லாதே இருந்தார் ஏன் நான் என் பாக்கி யாத்திரை போனா சாப்பாடு கூட ஆயிருக்கும் அந்த காலத்துல வந்தவனே இல்லைன்னு சொல்லிட்டாரு சொல்றான் சாஸ்திரத்தை அத்தனை விஷயம் தர்மபுத்தருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி யசிஷ்டமா பலங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து அது சத்காரம் பண்ணினாலாம் தர்மாத்மா தேவதேவர்ஷி தேவதேவர்ஷி பூஜிதம் நாராயணஸ்தானம் பாகீரச்சோபோபிதம் தத்ராபஷ்யத தர்மாத்மா வியாசர் தர்மபுத்திர போய் தர்மாத்மாங்கிறாள் இத்தனை விஷயம் இல்லாமனா தர்மபுத்திரன் இருக்கிறதுக்கு வருவாளா தர்மமே உருவமான் தர்மபுத்திரன் அப்படிப்பட்ட பிரபு நரநாராயணாசிரமத்தில் போய் தரிசனம் பண்ணினாலாம் அது எப்படிப்பட்ட ஆசிரமம் நாராயணஸ்தானம் பகீரத்தோபசோபிதம் கங்கையினாலே சோபிதமாவது அந்த ஆசிரமம் கங்கை சூழ்ந்துகின்றிருக்கான் கங்கையினால பெருமையாம் நரநாராயணாசிரமஸ்தானத்திற்கு பதிகாசிரமத்திற்கு அப்படிப்பட்ட புண்ணியஸ்தலத்தை தரிசனம் பண்ணினாலாம் പുരുഷം വ്യാഘ്രാഹ പരമം ശൗചമാക്ഷിതാക്ഷദ്രാത്രമവസം വീരാഹ ധനഞ്ജയതി വൃക്ഷയാ அங்கிருந்து சொர்க்கம் ரொம்ப கிட்டகையான பதிரிகாசிரமத்துல இருந்து அதனாலதான் பதிரிகை போயிட்டா பாதி சொர்க்கம் போயாச்சு அப்படிப்பட்ட இடம் அர்ஜுனன் அங்கிருந்து வந்தா குழந்தையை சுருக்க பார்க்கணும்னு சீமையிலிருந்து வருவனும் பம்பாயில போய் பார்க்க போகும் பாருங்க அப்பா இவன் மெட்ராஸுக்கு தாண்டி வரமாட்டானா இவன் இங்கே இருந்து போனோம் அவன் போனதே போய் பார்த்தா அந்த புண்ணியத்தை வாங்கிக்கலாமே திடீர்னு பம்பாயில போய் பார்க்கறது இல்லையா அது மாதிரி அர்ஜுனனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிண்டு பாதி பதிரிகாஷ்டமத்துல போய் அங்கே இருந்து போய் பார்க்கிறாளாம் தனஞ்சய திதிருட்சவா அர்ஜுனன் சொர்க்கத்திலிருந்து வரணும் அவனை பார்க்கணுங்கிற ஆசை பதிரிகாசிரமத்திலிருந்து கிட்டக்கே சொர்க்கம் அங்க வந்தா குழந்தைய போய் பார்த்துடணும் அப்புறம் அவன் அங்கேயிருந்து நடந்து இருந்து வரதுக்கு நாளாகும் அங்கேயே போய் பார்க்கணுங்கிற ஆசையில தான் பதிரி போயிருக்காளாம் திரௌபதி ஜீவன் நகுலன் சகதேவன் தர்மபுத்திரன் இன்னும் கூட இருக்கிற பிராமணன் வம்சர் எல்லாரும் போயிருக்காள் மகர்ஷி எல்லாம் போயிருக்காள் அங்க போய் அர்ஜுனனை பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆசையோட கூட ஆறு நாளைக்கு அங்க வசிச்சாளா ஷட்ராத்திரம் ൂർവോത്തരേ ஆறு நாளைக்கு தங்கி இருந்தால் பாண்டவர்கள் அர்ஜுனன் ஒருவனே ஒருவனே பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று அப்படி மதுரையில உட்கார்ந்து அப்படி பகவன் நாமா சொல்லிட்டு இருக்கிற பொழுது ஈசானதிக்கு இருந்து ஒரு காத்தடிச்சுதான் கிழக்கு வட வடகிழக்கில் இருந்து அது ஈசானதிக்கு வடகிழக்கு அப்படிப்பட்ட வடகிழக்கில் இருந்து ஒரு காத்தடிச்சுதான் என்னவோ காத்தடிக்கிறதுன்னு பார்த்தாள் சஹசிர அந்த காத்து வேகத்துல ஆயிரம் எதனுடன் கூடினேன் சூரிய கிரணம் சூரியனுடைய பிரகாசம் போன்ற ஒரு திவ்யமான சௌகந்திகங்கிற ஒரு தாமரப்பூ வந்து புத்து நுழைந்தாம் நரணாலாஸ்வத்தானத்திலே உடனே முதல்ல திரௌபதி தான் பார்த்தானா கதவைக்ஷதபாஞ்சாலி திவ்யகந்தம் திவ்யமான வாசனை மனசு அபகரிக்கிறதாம் அதன் உற்பத்தி பார்த்தாளாம் அகிலேனாஹிருதம் ஹோமவு பதித்தம் ஜலஜம் சுச்சி தீர்த்தத்துல கிளம்பின தீர்த்தத்துல கிளம்பி வந்ததுக்கு பத்மம் என்று பேரு ஜலஜம்னு பேரு ஜலத்தில் கிளம்பின தாமரை என்று பேரு கரையில் பூத்த பூவுக்கு ஸ்தலஜம்னு பேரு ரோஜா பூவதான் ஸ்தலஜம்னு பேரு ரோஜா உண்டு ஜலஜம்னு பேரு ஜலத்துல பூத்த தாமரை இருக்கு இது கரையில பூக்கும் தாமரை ரோஜா அது ஜலத்தில் பூக்கும் தாமரை இது அப்படிப்பட்ட ஜலஜமான ஆயிரம் எதனுடன் கூடிய திவ்யகந்தம் தேவலோகத்தில் உள்ள வாசனையுடன் ஆயிரம் எதனுடன் ஒரு சூரியன் பிரகாசிப்பது போல் ஒரு பத்திரம் வந்து விழுந்தாம் மணிநேலாகிதம் பூமவும் जलजम् शुचि तत्शुभाशुभमादाद्य उत्तमम् சுபயாம் பரம மங்களையாம் மகாபாகியவதியாம் திரௌபதி அவள் போன இடங்கள்ல க்ஷேமமா அப்படிப்பட்ட உத்தம ஸ்திரீயா அவளை பார்த்தாலாம் சுபமான மங்களமான அந்த புஷ்பத்தை பார்த்து இல்லாத ஆனந்தமா ஸ்திரீகளுக்கு புஷ்பத்தை பார்த்துதான் ரொம்ப பிரியம் அசீவ புதிதாராஜன் புஷ்பத்தை போய் எடுத்தாளாம் வாரி ஆயிரம் ஏதோ கூடின பூவை ரெண்டு கையால முக்கித்தான் தூக்க முடியாது பெரிய புஷ்பம் அது ரொம்ப சந்தோஷத்துடன் எடுத்து பீமனிடத்துல போய் அன்புடன் சொன்னாலாம் இந்த பூவை பார்த்தேளாம் நாளாம் பஷ்யதிவியம் புஷ்பம் புஷ்பம் உங்க நாள்ல நீங்க கேளோ ஹேனாகா அனுத்தமம் இது சர்வோத்தமான புஷ்பம் பாருங்கள் இந்த புஷ்பத்தை அண்ணாட்ட கொடுக்க போறேன் நாளாம் தர்மபுத்திரத்தை அது மாதிரி பண்ணுவாங்க தர்மபுத்திரத்தை கொடுக்க போறேன் நாளாம் ஏன்னா இவாளுக்கெல்லாம் தேவதா புத்தி தேவதைங்கிற தர்மபுத்திரட்ட பீமன் நகுனன் சகதேவன் அர்ஜுனன் எல்லாருக்கும் திரௌபதிக்கு அப்படி அதனாலேயே தர்மபுத்திரருக்கு இந்த பூவை கொடுத்துட்டு போறேன் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இது மாதிரி பல புஷ்பங்கள் எனக்கு கொண்டு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னதோட நடத்தல உங்களுக்கு எங்கிட்ட வாஸ்தவமான பிரியம் இருக்குன்னா இது மாதிரியான பூக்கள் நீங்க கொண்டு வரணும் உங்களுக்கு எங்கிட்ட வாஸ்தவமான பிரியம் இருக்கும் பட்சத்தில் பகுனி மானி உபாகரா ஏராளமான புஷ்பங்களை நீங்க கொண்டு வரணும் ஏன்னா அது வாடாது திவ்ய புஷ்பம் அது அது அப்படியே உள்ள கொச்சியில வச்சுட்டு இருக்கணும் அதை கோத்து கழுத்துல மாலையா போட்டுக்கணும் எப்போதும் திவ்ய கந்தம் அது அப்புறம் ஒரு நிமிஷம் தங்க மாட்டான் அண்ணாட்ட கூட சொல்லிக்கல பரம்புதான் ஜீவன் அவரு பிரியம் முடிஞ்சு அலங்காரத்துல சொன்னால் நல்ல வாசனையான நல்ல வாசனா திரியங்கள் நல்ல பட்டு வஸ்திரங்கள் நல்ல புஷ்பம் இது அடிக்கடி வாங்கி கொடுத்துருக்கானே அவனுக்கு காந்தனும் பிரியம்னும் பேரா அவன் கட்டதெல்லாம் பத்னிக்கு வாங்கி கொடுப்பான் பிரேமையினால அவனுக்கு காந்தன்னு பேரா பர்த்தாவுக்கு வந்து சிசுவோடு பண்ணி அவனுக்கு இதமான வஸ்துக்களை கொடுத்து திருப்தி காந்தே என்று பேரா அப்படி அது மாதிரி அவன் காந்தனவன் ஜீவன் பிரியனவன் உங்களுக்கு வாஸ்தவமான பிரியம் என்கிட்ட இருந்தா நீங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டார் உடனே என்ன பண்ணுறான் பீமன்னாள் அப்படி அந்த காத்து வாசனை வந்து அந்த திக்க பாத்துக்கிட்டே போனானாம் புஷ்பமாகதம் அந்த காத்து வந்த வழியில அந்த வாசனை இருக்கான் அந்த வாசனையை பிடிச்சுக்கிட்டே போட்டான்கிறாள் போனான் திரௌபதி சொன்னபடி ஆயிரக்கணக்கான பூ அந்த குளத்துல இருக்கிற பூ மூக்க பிடிச்சு கொண்டு வருவது பரப்பு போட்டானா ஏராளமான புஷ்பங்களை கொண்டு வந்து திரௌபதி குடும்பம்னு போய்காரால் அத்தனை பிரியமான திரௌபதி நிலத்தில் போனா மேல மேல மேல மேல போனா அப்புறம் சொர்க்கம் தான் கிட்டக்க சொர்க்கத்துடைய வழிக்கு பூட்டாங்க அங்க இருந்து வேறுனா இவ்வளவு வெளியே வேறுனா சொர்க்கம் அந்த போனா கொண்டே போகும் அது நிச்சயமான காடு வாழே காணும் துஷ்ட மிருகங்களான ஏராளமா கள்ளி கிளி சிம்மம் யாரும் எல்லாம் ஆயிரக்கணக்கா போயிட்டு இருக்கு பீமன் பார்த்தால் அதுகள் எங்கேயாவது தான் இடத்துக்கு வரப்போறது இவன் சிம்மநாதம் மணினான் பீமன் பெரியநாதம் மணினானாம் பீமனுடைய சிம்மநாதம் நதிகள் இடிப்பது போல் சப்தமேகங்களும் இடிப்பது போல் இருக்குமாம் அதை கேட்டுவிட்டு காட்டில் கூட்டம் கூட்டமா இருக்கிற பதினாயிரக்கணக்கான யானை எல்லாம் அலர ஆரம்பிச்சுட்டான் பயந்து முக்கம் போல் கர்ஜிப்பாள் சக்தியாள் அது பீமன் கர்ஜிப்பது போல் உலகத்தில் ஒருவரும் கர்ஜிக்க முடியாதாம் பீமனுடைய சிம்மநாதத்தை கேட்டுவிட்டு என்ன பண்ணிட்டு வந்த யானைகள் நாள் ஏதோ சிம்மம் வருதுன்னு பயந்துக்கிண்டு பதினாயிரம் யானை எல்லாம் அப்படி கதற ஆரம்பிச்சுட்டான் நாதம் போட்டுதான் भ्रातरम् भीमसेनम् तु विद्याय हनुमान् कविः சொர்க்கத்துக்கு வர்ற அந்த படியிலே பெரிய மலை மாதிரி படுத்துட்டு இருக்காரு ஹனுமார் படுத்துன்னு கண்ண மூடின்னு தூங்கிட்டு இருக்கார் இந்த சிம்மநாதையும் போட்டத்திலிருந்தே அவர் தெரிவித்தார் இந்த நாளும் பீமனை தவிர வேற ஒருத்தரும் போட முடியாதுன்னு ஹனுமான் தெரியும் அவர் பெரிய மலை மாதிரி படுத்துட்டு இருக்கிறவர் தம் சுனாதம் வித்யாய ஹனுமான் கவிஹி சகசரம் பீமசேனம் தூதமுடைய பிராதாவான பீமன் தான் தெரிஞ்சு விட்டாளாம் ஹனுமார் ஹனுமாரும் பீமனும் பிராதா எப்படின்னா வாயுனுடைய உள்ள ஹனுமான் இவனும் வாயு தேவதா மந்திரத்தை ஜபிச்சு அதனால பிறந்தவன் வாயு பிரசாதத்தினால பீமன் பிறந்தவன் அதனால பீமனும் வாயுனுடைய புள்ள ஹனுமானும் வாயுனுடைய புள்ள இது துவாபர யுகம் பீமன் இருக்கிறது ஹனுமார் திரேதா பேர் வழி அவருக்கு நம்ம கண்ணெல்லாம் படாம அங்க போய் இருந்துட்டு இருக்காரு பீமனும் அவரை பார்த்ததில்லை இது மட்டும் பீமசேனம் வந்திருக்காம அவர் தெரிஞ்சுட்டார் ஹனுமார் இவன்னா கண்ண மூவின் குஞ்சிட்டு இருக்கார் திவங்கமம் மார்க்கம் பீமஸ்ய காரணா அப்ப என்ன பண்ணினார் பீமனுக்கு தெரியாமலே யோக மகிமையினாலே உருப்படியிலையும் வர முடியாமத்தன் சரீரத்தை அப்படின்னு பெருக்கிக்கிண்டு அந்த வழியில குறுக்கப்படுத்தினாள் கடை ரோட்ல லாரி வெட்டி போகும்பாருவா ஒத்துரும் பீமனுக்கு தெரியாமலாக்கின்றி ஒரே இடியா மலை மாதிரி அந்த வழியை மறைச்சுக்கணும் படுத்துருக்கார் முன்னூறு மலை இந்த கிளம்பி இருக்கா போல படுத்துட்டு இருக்காரு சுந்தரா போல படுத்துட்டு இருக்காரு அவர் அத்தமா தூங்கிட்டு இருந்தார் இவன் சத்திரத்தம் போட்டதுல கொஞ்சம் கண்ணம் தரந்து கண்ணை மூடிக்கிட்டே இருக்கார் அப்படி கண்ணை முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தூங்குறா போல சிலவன் படுத்துட்டு போனேன் அது மாதிரி நிதிராவசகதரம் தீமானி அதிகாயம் மகாபலம் இது என்ன சொர்க்கத்து வழியை இமயமலை மாதிரி இருக்கு இது என்ன குரங்காயி இமயமலையா வீரியன் சந்தேகப்பட்டானாம் பீமன் ஹிமவந்தமிவம் ஸ்வர்கமந்தமிவம் சகாரோக்ரம் வஜ்ராசனிதமம் பலி உடனே மறுபடியும் ஒரு சிம்மநாதம் மணிநானாம் ஹனுமார் கிட்ட போய் சிம்மநாதம் சகாரோக்ரம் வஜ்ராசனிதமம் வழி சிம்மநாதம் நாள் பயங்கரமான சிம்மநாதமாம் இடி விழுந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான சிம்மநாதமாம் அப்படி சத்தம் போட்டானாம் பீமன் தானா உடைய பழுத்து கிடக்கா அப்படிப்பட்ட ஒரு பெரிய தோட்டத்தினுடைய வழியிலே சொர்க்கத்தின் மார்க்கமா அதுல படுத்துருக்கார் மலை மாதிரி அங்க போய் இவன் சத்தம் போட்டானாம் சத்தம் போட்டானாம் பீமன் என்ன பண்ணினான் தலையை கூட திருப்பார கொஞ்சம் அப்படி அரை கண்ணை திறந்து பார்த்தாராங்க ஆமா சில பெரிய கடா குரங்கு ஏதாவது சின்ன பசங்க கல்ல கல்ல உள்ள அது உடனே உள்ளுக்கு வந்து விளையாடி பார்க்கணும் கொஞ்சம் அவன் ஏதாவது பெரியதெல்லாம் இருந்து அப்படியே மேல வந்து குரவலை பிடிச்சு விடுங்க மத்திய குரங்குகள் படுக்கிறவாறு அசாத்தியம் பயப்படவே பயப்படாது குரங்கு கொஞ்சம் பார்த்துக்கும் சின்ன கல்லக்கல்ல தெரியும் பேசாம இருக்கும் பெரிய கல்லா விட்டாங்கன்னா புட்டு மேல விட்டுக்கும் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஒரே குடிங்க நின்றுபடும் காதை ஈஷோசனை கொஞ்சம் கண்ண திறந்து அனுமார அப்படி பீமனை பார்த்தாராம் பார்த்தார் ரொம்ப அவமதிப்போட பார்த்தாராம் ஆமா பெருமையோட பார்க்கல அவனை திருஷ்டுவாமதாவஜம் லோச்சனையும் அவர் கண்கள் எப்படி இருக்குன்னால் தேன்போல் பொன்னரமா இருக்கான் அந்த கண்கள்னாலே கொஞ்சம் கண்ண திறந்து ரொம்ப அவமானத்துடன் அவனிடத்துல ஒரு சூரவ புத்தி இல்லாம அப்படி பார்த்தாராம் அப்படியே ரயில்ல தூங்குறவனை போய் உட்கார்றதுக்கு எழுப்பினா அவன் எப்படி பார்ப்பான் ரயில படுத்துருக்கிற மாதிரி போய் திறந்து அவன் எப்படி பார்ப்பான் சந்தோஷமாவா பார்ப்பான் சாஹவஜமிவமசாவஜம் ரோச்சனையும் மதுபிங்களை சுறுப்புடன் ஹனுமார் உள்ளூர சிரிச்சிருந்தாராம் பார்த்தாராம் உடனே அவனை பார்த்து காட்டாராம் பீமனை பார்த்து ஹனுமார் நான் இன்னும் வியாதி வந்து இருந்திருக்க முடியாம பட்டு இருக்கேன் இங்க வந்து என்னமா நீ சத்தம் போட்டேன்னு காட்டாராம் ஹனுமார் किमर्थम् सरुजस्तेऽहम् सुखप्रबोधितः எத்தனையோ நாளாச்சு தூங்கி ஜாதியினால தூக்கம் இல்லாமல் இருக்கேன் என்னமோ இனி கொஞ்சம் தூக்கம் வந்தது அந்த தூக்கத்தையும் கட்டுப்பிடிச்சேனி கிமர்த்தம் சருஜஸ்தேகம் சுகசையிலே நான் சொல்லுவேன் உடம்பு இருப்பில்ல இருக்கா பட்டு இருக்கேன் அப்புறம் இட்லி வந்த உடனே இட்லி இந்த கால அவடையில நூறு வடம் வாங்கி திம்பன் ஐம்பது இட்லி திம்பன் உடம்பு இருப்பிள்ளை படுத்து இவருக்கு இடம் கொடுக்கூடாதுங்கிறதான அவனுக்கு சங்கல்பம் அதுக்காக சொல்லுவான் அப்புறம் உடனே அந்த சாமான்லாம் வந்த உடனே ஒரு யோசியா வாங்கி சாப்பிடுவோம் பொட்டம் பொட்டலமா உடம்பு சரிப்படாத சாப்பிட முடியுமா இவனை உட்காரப்படாதுன்னு பண்ணணும் வந்தவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அது மாதிரி வருவார் என்ன சொல்றார் நான் உடம்பு சிறுபிள்ளைன்னு படுத்துட்டு இருக்கிறேன் சுகமா தூங்கினேன் என்னமா நீ சத்தம் போட்டு இழுப்பினை இது அதர்மமாச்சே உங்கிரவன் எழுப்பலாமான்னு காட்டார் பிரபோதிதூபேஷு ஜானதா நீ மனுஷனாச்சே ஆறறிவு உள்ளவனாச்சே நீ இப்படி பண்ணலாமா தயவு இருக்க வேண்டாமா பிராணியிடத்திலே உங்கிரவன் எழுப்பலாமா நனு நாமத்வயா காரியா दयाभूतेषु எங்களுக்கு தர்மம் தெரியாது நாங்கள்லாம் குரங்கு திரியஜோனி மிருகஜாதி புத்தி ஜந்து புத்திமான்களான மனுஷர்கள் மனுஷர்கள் புத்திமான்கள் மிருகத்தை போல அஜானி இல்லை சர்வ பிராணிகளுக்கும் தயவு பண்ணுவாள் அப்படிப்பட்ட மனுஷ ஜாத்தியில் பிறந்த நீ என்ன வந்து தூங்குற பொழுது வீட்டு நீ உடம்பு சரிபடாம படுத்திருக்கிறவனே